கிழக்கு முகமாய் கிரீடம் தரித்து கீர்த்திகள் விளங்க வருபவனே பத்மாசனத்தில் விற்றிருந்தே வானவீதியில் வலம் வருபவனே தங்கரதத்தில் தாரணி இயக்கும் கதிரவனே உதித்தெழுவாய் செம்பருத்தி நிறமாய் செஞ்சந்தனம் பூசி ஜகஜோதியாகி திகழ்பவனே ஏழு குதிரைகள் பூட்டி எழிலுடன் அமர்ந்தே ஈரேழு உலகங்கள் காண்பவனே பொன்னிற கதிரால் புவனம் காக்கும் ஆதித்யனே உதித்தெழுவாய் காஷ்யப்ப கோத்திரத்து கருவாய் தோன்றி கலிங்க தேசம் ஆளும் மன்னவனே செந்நிற வஸ்திரத்துடனே சிவந்த மாலையும் தரித்தே ஜகத்திற்கு ஒளி தரும் தூயவனே ஆயிரம் ஆயிரம் கதிர்களாலே அரும் பணியாற்றும் ஆதவனே உதித்தெழுவாய் மேருமலையை வலமாய் வந்து மேன்மைகள் தந்திடும் வல்லவனே மேதினி எங்கும் சுடராய் படர்ந்தே மாதவம் தொழுதிட புலர்பவனே காலஸ்வரூபியாய் நேரங்களை உணர்த்தும் பாஸ்கரனே உதித்தெழுவாய் உதய காலத்தில் பிரம்மன் வடிவாய் உலா வருகின்ற உத்தமனே நண்பகல் வேளையில் பரமேஸ்வரனாய் நாளும் திகழ்ந்து செயல் புரிபவனே மாலை பொழுதில் மகாவிஷ்ணுவாய் காக்கும் பானுதேவனே உதித்தெழுவாய் மண்டலம் எங்கும் ரிக்வேதமாகி மாசுகள் நீக்கவலம் வருவோனே உடல் எங்கும் யஜுர்வேதமாகி உறுதி தந்திட திகழ்வோனே ஒளி கிரணங்கள் சாமவேதமாகி ஷேமங்கள் அருளும் மார்த்தாண்ட தேவனே புதித்தெழுவாய் சிம்ம ராசிக்கு தலைவனாய் திகழ்ந்து சிறப்புகள் தந்திடும் தினகரனே சுய பிரகாசனாய் சுழன்றே வந்து சுபங்கள் அருளும் பகலோனே மாணிக்க ரத்ன அலங்காரனாய் ஜெயமங்களம் அருணும் உஷா மணாளனே உதித்தெழுவாய் ஞாயிற்கு முதல்வனாய் நின்று ஞானம் தழைக்க எழுபவனே விசாக நக்ஷத்திரத்தில் பிறந்து வெற்றிகள் அருளும் வித்தகனே தாமரையை மலரச் செய்யும் கதிர்களோடு தோன்றும் அதிதியின் திருமகனே புதித்தெழுவாய் நான் முகனுக்கு ஒரு நாளாகி நான் இளமெங்கும் ஒளிர்பவனே வேள்விகள் வெற்றி பெற்றிடவே காரணனாயிருப்பவனே இரு கரங்கள் கொண்டு ஏழு கடிவாளங்கள் இயக்கும் சூரிய தேவனே உதித்தெழுவாய் செயல்களை தூண்டும் சக்தியுமாகி ஜயங்கள் அருள சுழல்பவனே மூன்று குணங்கள் கலந்தே திகழ்ந்து பாசமாய் சுடர்பவனே மழைக்கு காரணமான மாறுதல்கள் தோன்றச் செய்யும் ஒளிக்கதிரோனே புதித்தெழுவாய் விடியல் என்ற உணர்வை அளித்து வேலைகள் துவங்க வைப்பவனே வியர்வை துளிகள் அரும்பச் செய்தே வெற்றியின் ரகசியம் உரைப்பவனே உழைப்பே உயர்வு என்றும் பேருண்மையை உணர்த்தும் ரவியே நீ உதித்தெழுவாய் உயர்வு தாழ்வு பேதம் நீக்கி உலகெங்கும் நிறையும் முத்தமனே இரவும் பகலும் தோன்றச் செய்து இப்புவியோர் ஓய்வெடுக்க செய்பவனே காலம் என்ற கணிதம் படைக்கும் மண்டல நாயகனே நீ உதித்தெழுவாய் நோயெனும் கிருமிகள் அழித்து வல்லமை வழங்கும் தத்துவனே பாவங்கள் போக்கி பயங்கள் நீக்கியே பாருலகில் வாழ வைப்பவனே கண் கண்ட தெய்வமாய் கருத்தில் நிலைக்கும் செங்கதிரோனே உதித்தெழுவாய் பத்து முக்கோடி தேவர்கள் வணங்கும் முகத்தேஜஸ் கொண்டு ஜொலிப்பவனே வளரும் பயிரை வளமாக்கியே விளைச்சல் பெருக செய்பவனே உயிர்கள் வாழ உணவு அளிக்கும் சூரிய நாராயணனே உதித்தெழுவாய் சூரிய நாராயணனே உதித்தெழுவாய்